بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد أرسلنا من قبلك رسلا إلى قومهم فجاءوهم بالبينات فانتقمنا من الذين أجرموا وكان حقا علينا نصر المؤمنين صدق الله مولانا العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا تقوم الساعة حتى يقاتل المسلمون اليهود فيقتلهم المسلمون حتى يختبئ اليهودي من وراء الحجر والشجر أو كما قال عليه الصلاة والسلام رواه مسلم விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலித்து போஷித்து வரும் அல்லாவுக்கே புகழும் புகழ்ச்சி உண்டாதாக சாந்தி மதம் வேண்டிய சத்திய தூதர் முகமது சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சாபாக்கள் சாபாயங்கள் சாபே சாபியங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாதாக ஜுமாவுக்கு ஹாலிராக இருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் ஹக்கு ஜல்லஷானு தாலாவை பயந்து அஞ்சி நடந்து கொள்ளுமாறு முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியர் செய்கின்றேன் இத்தகுல்லாஹ் அலீம் அஸ்ல கண்ணியம் சக்தி முல்லரபுல் ஐசத் அஞ்சு பயந்து நடந்து கொள்வீர்களாக கண்ணியத்துக்குரிய கணவான்களே புனிதமான ஒரு நாளையில் இருக்கின்றோம் செய்யுதுல் ஐயாம் ஜுமாவுடைய நாள் இந்த நேரத்தை பற்றி அல்லாஹு தெளிவாகவே கூறுகின்றான் நாம் தெரிந்த விடயம் இந்த ஹுதுபாக்களில் நமது சோழிகளுக்கு மத்தியில் நமது வேலைகளுக்கு மத்தியில் நாம் வந்து உட்கார்ந்திருப்பது முதலாவது அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி எனவே கண்ணியத்துக்குரிய கனவான்களே சொற்ப நேரம் பேசப்படக்கூடிய இந்த ஹுதுபா உரையை பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லா ரபுல் ஐசத் பிரயோஜனமாக ஆக்கி அருள்வானாக கண்ணியத்துக்குரிய கனவான்களே கண்மணி சொல்லாஹு ஆலை வசல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு நடந்த நடந்தது நடந்து கொண்டு இருந்தது இனிமேல் நடக்க போறது அனைத்தையும் திட்ட தெளிவாக சொல்லிவிட்டு சென்றார்கள் அல்லாவின் படி இதன் அமைப்பில் பார்ப்போம் என்று சொன்னால் கண்மணி சொல்லாஹு ஆலை வசல்லம் கடைசி ஜமானுடைய அனைத்து அடையாளங்களையும் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் அதிலே ஒன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தான் கடைசி காலத்தில் உலகத்தில் சோதனைகள் அதிகரிக்கும் என்று இன்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அனைத்து மீடியாக்களிலும் அனைத்து வெப்சைட்ஸ்கள் அனைத்து நியூஸ் மேகசின்ஸ் பேப்பர் எதை எடுத்துக்கொண்டாலும் ஒரு ஒரு விடயத்தை மையமாக வைத்தே அனைத்து செய்திகளும் இருப்பதை பார்க்கின்றோம் அதாவது சோதனை பிரச்சினை குழப்பம் இந்த தலைப்பு தான் இருக்கிறத நாங்க பார்க்கிறோம் அதிலும் குறிப்பாக உலக நாடுகளில் எங்கு முஸ்லீம்கள் இருக்கின்றார்களோ அங்கே குழப்பம் பிரச்சினை இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் கண்ணியத்துக்குரிய கனவான்களே பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் சிந்திக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் அல்லா ரபல் இசத் அல் குரானில இருபத்தஞ்சு நபிமார்களை பற்றி சொல்லுறான் இருபத்தஞ்சு நபிமார்களை பற்றி சொல்லிவிட்டு அதில் அந்த இருபத்தஞ்சு நபிமார்களில் பல நபிமார்களை அல்லாஹ் பாதுகாத்ததை பற்றி கூறுகின்றான் இப்ராஹிம் அலை சலாத் வசலாம் அவர்களுக்கு இருந்த பிரச்சினை நும்பூதிலிருந்து பாதுகாத்தது மூசா அலை சலாத் வசலாம் அவர்களை சிராவனில் இருந்து பாதுகாத்தது இதே போன்று நூ அலை சலாத்து வசலாம் அவர்கள் அவர்களுடைய உம்மத்திலிருந்து சமுதாயத்திலிருந்து பாதுகாத்தது இப்படி ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறுகளையும் அல்லாஹ் ரபுல் ஐசத் கூறிவிட்டு இறுதியாக கூறும் பொழுது மூமினின் இதே மாதிரிதான் எப்படி இப்ராஹிம் அலை சலாத்தை பாதுகாத்தோமோ மூசா அலை சலாத்தை பாதுகாத்தோமோ ஈசா அலை சலாத்தை பாதுகாத்தோமோ இதே மாதிரிதான் மூமின்களை நாங்கள் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் குரான்ல சொல்லுறான் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் கூறும்போது மூமின்களை பாதுகாப்பது எங்கட பொறுப்பு நாம் சொல்லுவோமா இல்லையா அதாவது எங்களை பொறுப்படுத்திக்கிறாங்க அல்லாஹ் சொல்றான் உங்களுடைய பாதுகாப்புக்கு நாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி வழங்குறோம் உங்களுக்கு பாதுகாப்பு நாங்க பொறுப்பு என்று அல்லாஹ் ஜெல்லா குரான் கூறுகிறான் இந்த ரெண்டையும் வச்சு பாருங்க உங்களை பாதுகாக்கிறது நாங்க பாதுகாப்போம் என்று அல்லா சொல்லுறான் உங்களை பாதுகாக்கிறது உதவி செய்யறது உங்களோட பொறுப்பு என்று அல்லா சொல்லுறான் ஆனா உலகத்தில் வரக்கூடிய நடந்த நிகழ்வுகளை பார்த்தால் அனைத்தும் அப்சைட் டவுனாக இருக்கின்றது தலைகீழாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் கண்ணியத்துக்குரிய கனவான்களே அப்படி என்றால் இந்த கொரான் ஆயத்து என்ன இந்த கொரான் ஆயத்துடைய நிலைமை என்ன கண்ணியத்துக்குரிய கனவான்களே இந்த குரான் ஆயத் அதே குரான் ஆயத்து தான் அதே மீனிங்ல தான் இருக்குது என்றாலும் கடைசி ஜமான் வரும் பொழுது ஒரு இன்சிடென்ட் நடக்கும் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் கடைசி காலம் வரும் பொழுது கனவான்களே தஜ்ஜால் வாரது மட்டுமில்ல கூட்டம் வாரது மட்டுமில்ல நிறைய இன்சிடென்ட் நடக்கும் இதுவரைக்கும் மேஜர் சயின்ஸ் பெரிய அடையாளங்கள் நாற்பது ரசூலுல்லா சொன்னாங்க நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் தஜ்ஜாலையும் மஹதி அலை சலாத்தையும் ஈசா அலை சலா மட்டும்தான் எங்கட மனசுல அதான் அதனால தானே அபூபக்கர் அல் பக்தாதி ஐசிஸ் வந்து நாங்கத்தான் ராயத்த சூட் பிளாக் பிளாகர்ஸ் எனக்கூடிய படம் நாங்கத்தான் எங்கள்ல தான் மஹதி அலை சலாம் வருவாங்கன்னு சொல்லுவோமே நாங்க எல்லாம் நம்பினோமா இல்லையா நாங்க எல்லாம் நம்பினோமா இல்லையா கண்ணியத்துக்குரிய கனவான்களே they are forces they are freedom fighters உண்மைதான் அபுபக்கர் பகதாதி இஸ்ரே சிரியால அன்றைக்கு அந்த அடி அடிக்கலா முஸ்லீம்கள் பாதுகாக்கப்பட்டிருக்க மாட்டாங்க ஈராக்ல அந்த அடி அடிக்கலண்டா முஸ்லீம்கள் பாதுகாக்கப்பட்டிருக்க மாட்டாங்க இல்ல அவர்கள் டெரரிஸ்ட் அதாவது சுதந்திர போராளிகள் ஆனால் ஆனால் அவங்க தான் ஹதீஸ்ல வந்த குரூப் என்பது நூத்திக்கு நூறு இல்ல கண்ணியத்துக்குரிய கனவான்களே இரண்டாவது விஷயம் ஏன் சொல்கின்றேன் சொன்னால் சில ஹதீச மட்டும்தான் கடைசி ஜமாண்ட அடையாளம் என்று நாங்கள் நினைச்சிட்டு இருக்கிறோம் இதே போல சொல்லலாம் வாழை வசல்லம் அவர்கள் சொன்ன அடையாளத்தில் ஒன்றுதான் கடைசி ஜமான் ஆகிட்டா குலூபிக்கும் கடைசி காலம் ஆகிட்டா உங்களோட உள்ளத்துல வகுன் உண்டாகிறோம் அது மாத்தமல்ல அலுவிக்கும் உங்களுடைய விரோதிகள் உங்களுக்கு எதிராக செயற்படக்கூடியவர்கள் உங்களை இல்லாமலாக்குவதற்கு கொரானை அழிப்பதற்கு ஹதீஸை அழிப்பதற்கு கஞ்சனம் கட்டுபவர்கள் இருக்கின்றார்களே இவர்களோட உள்ளத்துல உங்களைய பத்தி பயம் இல்லாம போயிடும் நல்ல விளங்குறமாய் சொன்னா கடைசி இல்ல நாங்க பயப்படுவோம் மற்றவங்க எங்களுக்கு பயப்பட மாட்டார்கள் கண்ணியத்துக்குரிய கனவான்களே இப்ப நீண்ட ஹதீஸ் எதுவரைக்கும் கண்மணி சொல்லலாம் அலைவசலம் சொன்னார்கள் யூஷிக்கு அல்ததா அலைக்கும் உமம் மீன்குள்ளி ஊசுக்கு எதுவரைக்கும் உங்களுக்கு எதிராக இஸ்லாத்தை அளிப்பதற்காக பல திசைகளில் இருந்தும் மக்கள் ஒன்று கூடுவார்கள் என்று சொல்லி காட்டினார்கள் இதுவும் கடைசி நடக்கும் அது ஆக இருக்கலாம் நேட்டோவாக இருக்கலாம் ஜி எயிட் ஆக ஏதாவது இருந்தாலும் பிரச்சனை இல்லை கடைசி ஜமான்ல இது நடக்கும் இப்படி நடக்கிறதுக்கு பேஸ்மெண்ட் அமைக்கிறது என்ன சொல்லி காட்டினார்கள் உங்களோட உள்ளத்துல கடைசி காலத்துல ரெண்டு நினைவு வந்திருக்கும் ஒன்று துன்யா துன்யா என்றா ஹா ஹாண்டு தேட தேடி தேடி அல் ஹாக்கு முத்தகா சொன்னா சொல்றானா இல்லையா தேடி தேடி எண்ணி எண்ணி கூற்றத்துல தான் இருப்பான் மனிதன் என்று இதே போன்று துன்யாவுடைய ஹவா உங்களோட உள்ளத்துல வந்துடும் ரெண்டாவது கராகியத்துல் மவுத் மௌத்தா போக பயப்படுவீங்கன்னு சொல்லிக்க இன்றைக்கு உலகத்துல எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு பிரச்சனை நடக்குதோ இதுல பேக்ரவுண்ட்ல ரெண்டு இருக்கும் ஒன்று யார் யாருந்த கையில வளம் இருக்குதோ யாருக்கு ஹெல்பிங் ஹேண்ட் கை கொடுக்கலுமோ அவங்க துன்யாவுடைய விஷயத்துல மோகத்துல மூந்திருப்பாங்க இதனால அமல்த லைன் கலந்து பட்டு போயிருக்கும் ரெண்டாவது மௌத்தா போ பயப்படுவாங்க கண்ணியத்துக்குரிய கணவான்களே நானும் நீங்களும் யோசிச்சு பார்ப்போம் நாங்க இவ்வளவு இன்றைக்கு எந்த பேப்பரை எடுத்தாலும் இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் காசா இஸ்ரேல்ல முஸ்லீம்கள் தாக்கப்படுகின்றார்கள் முஸ்லீம்கள் அழிக்கப்படுகின்றார்கள் இல்ல என்றல்ல நாலாயிரம் பேருக்கு மேல சேதம் ஆயிரக்கணக்கான ஊடே இரண்டாயிரம் பேர்களுக்கு மேல மவுத்து சுமார் நாலாயிரத்தையும் தாண்டிடுச்சு மையத்து மட்டும் இப்படி ஒரு பெரிய ஒரு இழப்பு இப்ப நாங்க யோசிப்போம் இந்த இழப்புக்கு நானும் நீங்களும் என்ன செஞ்சோம் கேட்கிறோம் கேட்கிறோம் பார்க்கிறோம் பார்க்கிறோம் அவ்வளவுதான் எங்களையால வந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் என்ன இல்லை சந்தி சந்தியா இருந்து கதைக்கிறோம் காஜால அடிக்கிறானாமே முஸ்லிம்களோட தலை இல்லையாமே குழந்தை புள்ள மௌத்தாமே அவங்க எல்லாம் சோதாக்கள் சந்தேகம் இல்ல நானும் நீங்களும் என்ன செஞ்சோம் கண்ணியத்துக்குரிய கனவான்களே ஒன்று மானம் ரமலான்ல எங்கட தொழுகேட நிலைமையை பாருங்க இந்த பள்ளியில இருக்காத நினைக்கிறேன் கண்ணீர் வடிக்கணும் நாங்க ஒரு அல்லா சொல்லுறான் ரமலான உங்களுக்கு தந்தது அல்லக்கும் தத்தகோன் நீங்க பியூரிஃபைவா தக்குவாதாரியாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆனா இன்றைக்கு ரமலான் முடிஞ்சு நாங்க யோசிக்கணும் அல்லா ரமலான் என்ற கிப்ட தாரா நீங்க எல்லாம் நல்லா திருந்துங்க ரமலான் முடிஞ்சிட்டு நாங்க திருந்தல்லா நாங்க யோசிக்கணுமா இல்லையா நாங்க என்ன செஞ்சோம் என்று ரமலான்ல பள்ளி நிறையுது ஆனால் ரமலான் முடிஞ்சதோட கிளவுட் இல்லைன்னா என்ன அர்த்தம் கண்ணியத்துக்குரிய கணவன்களே ஷேத்தான் உள்ளுக்கு இருந்தா நாங்க வெளியே வாரோம் ஷேத்தான் வெளியே வந்தா நாங்க உள்ளுக்கு போறோம் இதுதான் டிஃபரன்ஸ் ஷெய்தான் ப்ரொடெக்ஷன் ஷெய்தான் உள்ளுக்கு இருக்கிறான் நாங்க கடையில இருந்து வெளியே வாரோம் பள்ளிக்கு ஷெய்தான் வெளியே வந்தா நாங்க பள்ளியில இருந்து உள்ளுக்கு போறோம் கடைக்கு அப்படி என்றால் எங்கட நிலைமை இதுதான் ஆனா நிலைமை எப்படி மோசமாயிடுச்சுன்னா இன்னைக்கு இது ஜோ காட்டம் ஒரு ஜும்மா பள்ளியில பார்த்தேன் காணவில்லை ரமலான்ல வந்தவங்கள சவ்வால்ல காணவில்லை என்ன விளாடுற வேடமா பள்ளி பள்ளி என்ன விளா ஜோக் அடிக்கிற வேடமா கண்ணீர் வடிக்கணும் ரமலான்ல வந்தவங்க ரமலானுக்கு காணமா சிக்கர் பண்ணுவோம் இவங்க என்ன நடக்குது இவங்க ரமலான் நிலைமை என்ன நீச்சல் இல்லாய் அது அதிக சில பேர் நோம்பு பிடிப்பாங்க பசியிலும் தாவத்திலும் இருந்ததுதான் அர்த்தம் அது எங்களோட பள்ளியில செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் பள்ளி நிறையுது ரமலான் முடிஞ்சா டுவெண்டி ஃபைவ்க்கு மாறுதான் மத்த பிப்டி நிலைமை என்ன இன்றைக்கு அது ஒரு ஜோக்காவே பள்ளியில ஒட்டி வச்சுக்குது டிரஸ்டி போர்டு சேர்ந்து ஜோக் விளையாடுற விடமா பள்ளிக்கு வந்தவன காண இல்லைண்டா கண்ணியத்துக்குரிய கனவான்கள் எங்கட நிலைமை எந்த அளவுக்கு ரமலான்ல முழுக்க முழுக்க அமல் செஞ்ச ஆட்கள் முழுக்க முழுக்க அமல் செஞ்ச ஆட்கள் லெய்லத்து கதவுடைய இரவுல அமலுக்கு இல்ல இந்த இந்த ரமலான்ல கேள்விப்பட்ட ஒரு ஒரு கவலையான செய்தி என்ன தெரியுமா அநேகமான பள்ளிவாசல்ல அசரத் மார பயானுக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு குரூப் ஆர்கனைஸ் பண்றாங்க முக்காவாசி இந்த ஆர்கனைஸ் பண்ண குரூப்ல உள்ளவர்களே சும்மா இந்த நோம்பு முடிஞ்சா பள்ளிக்கு இல்ல ஊரை திருத்தோணும் மக்களை திருத்தோணும் எங்கட பள்ளியை டெவலப் பண்ணணும் எனவே தூரத்துல இருந்து எல்லாம் மக்களுக்கு வர கூட்டிட்டு வராங்க ஆனா ரமலான் முடிஞ்ச சரி யார் ஊரை திருத்த ஸ்பான்சர் பண்ணினாரோ பைக் எடுத்துட்டு கார் எடுத்துட்டு வேகம் தோடினாரோ அவர் பெத்த பலாத்தையும் இல்ல அப்ப எங்க ரமலானுடைய நிலைமை என்ன கண்ணியத்துக்குரிய கணவான்களை யோசிப்போம் வருஷத்துல காலத்துல ரமலான் வார போற வார போறண்டா எந்த அளவுக்கு மாறிச்சு ஒரு ஒரு அசிங்கமான ஒரு அசிங்கமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் ஆனா நாங்க பேசித்தான் ஆகணும் பல பள்ளிவாசல்கள்ல கஞ்சி காய்ச்ச முஸ்லிம்கள் நோம்பு இல்லையாம் நம்புவீங்களா ஒரு பள்ளியில கஞ்சி காய்க்கிறாங்களாம் பத்தரை மணிக்கு அவனு பிளேண்ட் குடிச்சிட்டு இருக்கிறான் ஒரு காங்கிடம் ஒரு வாலிபர் போய் அவன் என்னப்பா நீங்க அப்ப நாங்க போட்டுட்டு போவோம் டிரஸ்டி போர்டு பேசலாம் எங்களுக்கு செய்யலாம் இப்ப டிரஸ்டி செல்றான் ஜவா கஞ்சி காய்ச்சதுக்கு ஒத்தரும் இல்ல இவனை விட்டா வேற ஆளும் இல்ல அவனுக்கு வேண்டிய அவனும் கபூர் அல்லாவோட பார்த்து கொள்ளட்டும் எங்களுக்கு கஞ்சி வந்தா போதும் முசீபத் பிடிச்ச கஞ்சி ஒண்ணு தேவையா கஞ்சி என்றல்ல யோசிச்சு பாருங்க அது எங்க ரொம்ப செஞ்ச கண்ணியத்துக்குரிய கணவான்களே நாங்க இன்றைக்கு என்ன தெரியுமா இருக்கிறோம் இஸ்லாத்துக்கு உதவி செய்யறது சில நேரத்தில் நாங்க ட்ராப்ல மாற்றி கொண்டிருக்கிறோம் இப்ப இதை நாங்க யோசிக்க வேண்டிய காலம் கண்ணியத்துக்குரிய கனவான்களே இத கொஞ்சம் நாங்க கவலை கவனத்துக்கு எடுப்போம் நான் பேசின சப்ஜெக்ட் வாரன் கண்ணியத்துக்குரிய கனவான்களே இப்ப உலகத்துல பூரா முஸ்லிம்களுக்கு சோதனை இப்ப நாங்க எங்களோட துவாக்கள் அதிகரிக்க வேண்டிய காலம் துவா அதிகரிக்கிறேன்டா வாப்பா தொழணுமே தொழுகை இல்லாம நாங்க எப்படி துவா அதிகரிக்கிறது தொழுகை இல்லாம எப்படி துவா அதிகரிக்கிறது இவர் பெலஸ்தீனுக்கு துவா கேட்கிறாரு இவரோட மனசு ஊட்டுற தூக்கம் சுபருக்கு நீங்க காதாத மாச்சா அந்த மாதிரி இருக்கிறாங்க காதாவுடைய common situation BBC CNN SSP ஸ்கைபி என்எஸ்பி ஸ்கைபி போன்ற மீடியாக்கள் மறைக்கிறாங்க உண்மையிலே காதா வாட் கோயிங் ஆன் காதான்னு கேட்டா ஒரு ஹிஸ்டரிக்கல் ட்ரூத் உண்மையில ஹைடன் ட்ரூத் ஒரு மறைக்கப்பட்ட உண்மை அதுக்கு பின்னால் இருந்து கொண்டிருக்கிறது போன கிழமை பல இஸ்ரேலுடைய செகண்ட் ஜெனரல் கமாண்டர் என்ன சொல்றான் தெரியுமா கண்ணியத்துக்குரிய கனவான்களே அவன் வாயால வந்த செய்தி இன்றைக்கு உலகத்துல Hamas has a strong army and call it you. Unable to victory. அவங்களோட நிலைமை சொல்றாங்க யாரு சொல்றது இஸ்ரேலியன் ஜெனரல் சொல்லுவார் Hamas has a strongest army in the world உலகத்தில் ஆக பவர்ஃபுல் போர்சஸ் தாரு சீட் போர்சஸ் அல்ல சீல் அமெரிக்கன் போர்சஸ் அல்ல கண்ணியத்துக்குரிய கனவான்களே எஸ்பிஐ அல்ல சிஐஏ அல்ல இஸ்ரேல் சொல்லுறான் strongest in the world Hamas ஆனா மீடியா மறைச்சு கொண்டிருக்கிறது இளந்தாரை புள்ளேல் இஸ்லாத்தை பரத்துற பேர்ல உம்மத்துல மேலைக்கிற கவலையில நாங்க என்ன தெரியுமா செய்யறோம் சில பேர் ஸ்டாண்ட் பையா போன கையில வச்சு கொண்டிருக்கிறேன் இந்த புட்பால் விளையாட தெரியாதவன் கிரவுண்டுக்கு போனா பால் காலுக்கு வர காட்டுதான் பாத்துட்டு இருக்கிறேன் வந்தா லெப்டோ ரைட் சேம் கோல் என்றாலும் வந்த சரி அவன வேலை உதையிற இது மாதிரி எங்கட வாலிப படிச்ச புள்ளே சில படிச்சவங்களும் தான் எஃபிஐ ஆன் பண்ணி கையில வச்சு கொண்டிருக்கிற ஏதாவது ஒரு செய்தி வந்தா உடனே ஷேர் போவன் முழு ஊருக்கும் பரத்தியாச்சு என்ன நடக்குதுன்னு தெரியாது இதே போலதான் அந்த பக்தாதியுடைய விஷயமாய் தான் இப்ப நாங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் இஸ்ரேல் இத்தனை பேர் மௌத்தான் பிரச்சனை எத்தனை பேர் மௌத்தாம் உண்ட தலை இல்லையாம் இன்னொரு புள்ளையோட குடல் வெளியாம் இப்படி எல்லாம் செய்து வார்த்தை இல்லாண்டல்ல உண்மைதான் அல்ல அவர்களை கபர்களை பிரகாசமாக்கி வைப்பானாங்க இல்லாண்டல்ல ஆனா நீங்க நாங்க யோசிக்கணும் ஏன் இந்த செய்தியை மட்டும் பிபிசி ஸ்கை ஸ்கை நியூஸ் எல்லாம் பரத்துறான் காசாவால கேக்குறாங்க பலஸ்டீன் கவர்மெண்ட் கேக்குது பிபிசி கிட்ட காசால நியாயமான சேதம் உலக முஸ்லீம்கள்ட்ட கொஞ்சம் ஹெல்ப் ஒன்று தேவை ஆயுதம் இல்ல மருந்து ஆயுதம் அவங்க கேட்கல அவங்க ஆயுதம் கேட்கல எங்கள்கிட்ட கேட்கிறாங்க துவாவும் மருந்தும் நாங்க ஆயுதம் கொடுக்க தேவையில்ல அவங்க கேட்கிறாங்க துவாவும் மருந்தும் இப்ப கொஞ்சம் உதவி தேவை உங்களுடைய ஸ்கை நியூஸ்ல இல்லாட்டி பிபிசியில இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொஞ்சம் போடுங்கன்றதுக்கு ஹியூமன் ரைட்ஸ் பேசக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் பேசக்கூடிய பிபிசி மீடியா மீடியாவுக்கு தலைமை வேர்ல்ட் இன்டர்நேஷனல் மீடியால ஃபர்ஸ்ட் ரேங்க் பிபிசி என்ன தெரியுமா சொன்னான் என்ன சொன்னான் தெரியுமா இது எங்களுக்கு போட என்ன அர்த்தம் முஸ்லீம்களுக்கு உதவி செய்யறதுக்கு நாங்க செய்தி போட மாட்டோம் ஸ்கை நியூஸ் அவன் என்ன சொன்னான் நாங்க இது போட மாட்டோம் விலங்குதான் நியூஸ் யார் இப்ப கண்ணியத்துக்குரிய கணவான்களே அதே உதவி கேட்கிற நியூஸ போடலான்னு சொன்னவர் டெய்லி அப்டேட் கிரிக்கெட் ரிசார்ட் மாதிரி இதுவரைக்கும் பேலஸ்டீன்ல ரெண்டாயிரம் பேர் நாளைக்கு வருது இப்பொழுது ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி நாற்பது இந்த கவுண்டிங் ஏன் கொடுக்கலாம் நல்லா யோசிங்க உலகிய ரீதியில சைக்காலஜிக்கல் வார் பை மீடியா மக்களோட உள்ளத்துல உளவியல் ரீதியான யுத்தத்தை இன்றைக்கு மெசேஜ் நடந்து கொண்டிருக்கிறேன் ஜூவிஷ் மீடியாக்களால கிறிஸ்டியன் அமெரிக்கன் மீடியாக்களால இஸ்ரேலியன் மீடியாக்களால என்ன செய்யற தெரியுமா எங்களுக்கு அடிப்படுகிறத எங்களுக்கு சேதமாகிறத மட்டும் காட்டப்படுது இதுல முடிவு என்ன தெரியுமா ராஜா உண்மையிலே தான் இப்படி ஒரு போட்டோ வந்தா ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி விடுவோம் பப்ளிஷ் பண்ணி கொண்டேதான் இதனால சர்வதேச மட்டத்துல முஸ்லீம்களோட உள்ளத்துல ஒரு பயம் வந்தாச்சு நேற்று முன்னாடி மொத்த செல்ற ஹமாதுக்கு சும்மா வைக்க வேண்டியதானே பாருங்களேன் நாலாயிரம் ஐயாயிரம் பேர் அங்கல மௌத் இல்லையா அவனோட அறுபத்தெட்டு எழுபது பேர் தானே மௌத்தா பேசி செத்து பேசிக்கிற இவனோட சும்மையும் தான் முடிஞ்சுதானே உலகமும் இப்ப அவர்களுக்கு ஏசாட் ஆகும் எது வரைக்கும் பிரெயின் வாஷ் கண்ணியத்துக்குரிய கனவான்களே சில வருடங்களுக்கு முன்னால் வெளிநாட்டில் வைத்த ஒரு சகோதரரை கண்ட பொழுது அவர் சொல்றாரு முஸ்லீம்கள் சும்மா இருந்தா எங்களுக்கு அடிபடாது தானே நாங்க சண்டை பிடிக்க செல்ல அங்க அடிபடுறது சும்மா எங்களோட தான் குழப்பிப்பான்னு இது வெளிநாட்டுல இருந்து கூட சிலவங்காரம் பேசுற என்னன்னு சொன்னால் இப்ப எங்களுக்கு தாக்கப்படும் நாங்க பேசினா எங்களோட ரைட் கேட்டால் அடிக்கப்படும் எனவே முஸ்லீம்கள் வாயப்பட்டு கொண்டு தான் இருக்கணும் என்ற உறவியல் தாக்கம் இரண்டாவது எம்பி இஸ்லாமிக் மூவ்மெண்ட் இஸ்லாத்துக்கு எதிரான மூமெண்ட்ஸ் கொண்ட ஐயம் தெரியுமா ஏ அங்க தந்தமா இவங்களுக்கு தரணுமா கேட்பாங்க இவங்களுக்கும் இப்படி கொடுத்தா தான் சரி கேட்பாங்க கேட்டாங்களா இல்லையா ஏன் காகாலமா இவங்களுக்கு தரணுமா மியன்மார்லமா இவங்களுக்கு தரணுமா உலக நாடுகள்ல கேட்டாங்களா இல்லையா தமிழ்நாட்டுல கேட்டானா இல்லையா ஏன் குஜராத்ல தந்தமாய் அயோத்தியில வெட்டணுமாய் வெட்டணுமா சிலோன்ல கேட்டா மியான்மர்ல தந்தமாய் தரணுமா ஏன் யார் யாரெல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு தைரியம் இதே மாதிரி கொடுத்தா தான் சரி கனவான்களை இறங்கிக்கோங்க பொதுவாக சொல்வார்கள் எங்களோட வீக்னஸ் நாங்க பரத்தக்கூடாது இதனாலதான் எங்களை கைக்கே தந்திக்கிறான் நீங்களே பரத்துங்க நீங்களே பறத்துங்க புள்ளியல் அக்கறை கவலை காதா முஸ்லீம்களோட படும் கவலைப்படத்தான் ஓனம் இப்ப இஷ்யூ பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி இப்ப உலக நாடுகள்ல முஸ்லீம்கள் இந்த லெவலுக்கு போயிருச்சு யோசிப்போம் கண்ணியத்துக்குரிய கனவான்களே அப்ப உண்மையிலே காதா என்ன நடக்குது கண்ணியத்துக்குரிய கனவான்களே காதா உண்மையில எந்த அளவுக்கு சொன்னால் எங்களுக்கு மீடியாக்கள் காட்டக்கூடியது ஹமாஸ் மட்டும்தான் ஆனால் ஹமாதுல ஸ்பெஷல் ஒரு குரூப் ஜெய்ஷு நிறைய பேருக்கு தெரியாது எந்த மீடியாலும் காட்ட மாட்டான் ஜெய்ஷுல் கஸ்தாம் கஸ்தாம் பிரிகேடியர்ஸ் கண்ணியத்துக்குரிய கனவான்களே எந்த அளவுக்கு சொன்னால் அலமது இன்றைக்கு உலக நாடுகள் இவங்களை வச்சு அமெரிக்கா தலையில கைய வச்சு கொண்டிருக்கிறது இவங்க எங்கால ட்ரைனிங் எடுத்தாங்க பனிரெண்டு தட்டு பில்டிங்ல இருந்து தலை கீழால கவுத்துல தொங்கிட்டு வராங்க பனிரெண்டு தட்டு பில்டிங் இருந்து கவுத்துல தலை கீழால இறங்குறாரு ஒத்த கையால இது நார்மல் ட்ரைனிங் வாலிபர்கள் எவ்வளவு தெரியும் international kick boxing champion Tony Jaa மாற்றலாட் செய்யறவங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டைல் பரவ கஷ்டம் ஆனால் கஸ்தாமுடைய செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு கொடுக்கப்பட்டது தாய் கிக் பாக்ஸிங் சிஸ்டம் ஸ்டைல் அது மாத்திரம் இல்ல கணியத்துக்குரிய கனவான்களே எந்த அளவுக்கு சொன்னால் எந்த அளவுக்கு சொன்னால் இன்றைக்கு எப்ப இஸ்ரேலியன் போர்சஸ் லேண்ட் ரூட்டால உள்ளுக்கு இறங்கினாங்களோ அன்றைக்கு அடிக்க ஸ்டார்ட் ஆகிறது ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலியன் போட்டோ செட் இது பெலஸ்தீன் உள்ளுக்கிருந்து வெளியாகக்கூடிய அவங்களோட பெலஸ்தீனுடைய ஆன் வெப்சைட் ராயா டாட் காம் குதிசுன் டாட் காம் இதே போல பெலஸ்தீன் உள்ளுக்குள்ள மீடியாக்கள் இஸ்லாமிக் மீடியாக்கள் ஆனா அது இன்டர்நேஷனல் லெவல்ல பேமஸ் ஆனது இல்ல சின்ன சின்ன மீடியாக்கள் செய்தியை வெளியாக்கி கொண்டிருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரிய கணவன்களை எந்த அளவுக்கு சொன்னால் எந்த அளவுக்கு சொன்னால் அதிகமானவர்கள் அண்டர் கிரவுண்ட் கேவ்ஸ் டனல் துளுக்கு சுரங்க பாதையில் இறங்கினோட காலம் இஸ்ரேலியன் போர்ட்டர் சொல்றாங்க நாங்க மேலால தடிப்போம் இந்த சுரங்க பாடலுக்கு போற வேளாத்து வைக்கலாம் போனவன் காணாம போறான் அது இல்லை யூதர்களின் தலைமைப்பிடம் எவரைக்கா அங்க மீடியாவை பற்றி பேசிக் கொண்டுட்டு சமாதானத்தை பத்தி பேசிட்டு யுத்த டாங்கிகளுடைய கெனல் படை இருக்குது யுத்த டாங்கி இந்த பீரங்கி படை பீரங்கி படைக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் கமாண்டர் ரெண்டு பேர் அனுப்பினாங்க எப்படி இருக்கும் அது ஒருத்தருக்கு இருபத்தி மூணு வயசு ஆனால் அம்மா இவங்களுக்கு செய்த உதவி அந்த பீரங்கி படையில வந்த அமெரிக்கன் கமாண்டர் இஸ்ரேலியன் யூனிஃபார்ம்ல தான் இருக்கிறாரு ஆனா ஸ்னைப்பர் போட்டர் சரியா அமெரிக்காவுடைய அந்த பீரங்கி பட கமாண்டருக்கு மட்டும் அடிச்சான் மாஷா அல்லாது இப்ப அமெரிக்கா கேட்குது இஸ்ரேல் கிட்ட உங்களுக்குள்ளே காட்டி கொடுக்கிறான் இவ்வளவு சீக்கிரத்தை அனுப்பினான் எப்படி தெரியும் கண்ணியத்துக்குரிய கனவான்களே அந்த ஒரு கமாண்டர் சட்டத்துக்கு முழு இஸ்ரேலும் வந்துச்சு விளங்கிக்கோங்க கண்ணியத்துக்குரிய கனவான்களே சம்டைம் இந்த செய்தி உங்களுக்கு புதுசாக இருக்கலாம் தாராளமா கண்டெக்ட் பண்ணுங்க நான் டாக்குமெண்ட் தாரேன் கண்ணியத்துக்குரிய கனவான்களே அமெரிக்கா யோசிக்குது எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு பெருநாள் அண்டு சமாதான ஒப்பந்தம் ஒரு மூணு நாளைக்கு பெருநாள் அண்டு ஓகே ஹமாசாமிட்டாங்க இப்ப என்ன செஞ்சாங்க எகூதி தானே சரியா பெருநாள் தொழுகைய டார்கெட் பண்ணி ஒரே நேரத்துல நாலு ஊரால இறங்கினான் அஞ்சு ஊருக்கு ஒரே நேரத்துல இறங்கினான் அதுக்கு முன்னால சேட்டலைட் அந்த லைட் இந்த லைட் எல்லாம் போட்டு பார்த்தா இஸ்ரேலுக்கு எந்த தயாரிப்பும் இல்ல கஸ்டாம் போர்சஸ் இப்ப இஸ்ரேல் ஆட்டி படைக்கிறாங்க கஸ்டாம்ஸ் கஸ்டாம் போர்சஸ் அவங்க யூனிஃபார்ம்லயும் இல்ல இப்ப பாத்துட்டாங்க எங்களே நம்பிட்டாங்க எனவே ஒரே டைம்ல இஸ்ரேலியன் போர்ட்டர் அஞ்சு ஊருக்கு இறங்குறாங்க சுபகான இறங்கினதான் கடன் இறங்கின எவனும் விரட்டாவில்ல எது வரைக்கும் லேட்டஸ்ட் ராக்கெட் லான்ச்சர் அதாவது என்டி கனோன் அட்டாக் பீரங்கி தாக்கக்கூடிய லேட்டஸ்ட் புலட் தான் பீனிக்ஸ் சின்ன ஒரு ஒன்னொரு அடி ரெண்டு அடி இந்த பீனிக்ஸ் எனக்கூடிய ராக்கெட் யாருக்கு தெரிஞ்சு தெரியுமா ஜி எயிட் கண்ட்ரிஸ் மட்டும் பல்லாசு கிட்ட மட்டும் அமெரிக்கா இந்தியாட்ட இல்ல அமெரிக்கா இஸ்ரேல் பிரான்ஸ் போன்ற நாடுகள் தான் இருக்குது இந்த செய்தி எப்படி வெளியாவிச்சு தெரியுமா இப்ப இஸ்ரேலியன் போர்ஸ் நாலு ஊர்ல இறங்கின சரி அடிச்சு அடிக்கு இவங்க விரண்டு ஓடிட்டாங்க நியாயமான சேதம் இப்ப ஆசிரத்துல ஜபலியா இருக்கக்கூடிய ஊருக்கு பீரங்கி பத இருபது இருபத்தஞ்சு பீரங்கியோட இறங்கிச்சு இறங்கின எந்த பீரங்கியும் வெளியே போகல ஏன் தெரியுமா இப்ப அமெரிக்கா கேட்டது இவ்வளவு பெரிய பேச யார் அடிச்சது கண்ணியத்துக்குரிய கனவான்களை இப்ப அமெரிக்கா பப்ளிக்கா கேட்டா இந்த வெப்பன் எங்கால கண்ணியத்துக்குரிய கனவான்களே கோடான கோடி ரூபாய் பொறுமதியான வெப்பன் அவங்களுக்கு எங்களோட உதவி தேவை அல்லாட உதவி இருக்குது எப்படி இப்ப அவங்க கெட் பண்றாங்க எங்கள்கிட்ட அடிச்சு எங்களுக்கு எடுத்து தாராங்க இன்னைக்கு பாருங்க பெலஸ்தீனுடைய ரெண்டாயிரம் மிசைல் முழுதுச்சாம் ஆனா இஸ்ரேல் நாலு தான் அடிச்சுச்சாம் சேதமாம் நல்லா விளங்குங்க பொதுமக்களுக்கும் பொம்பளைக்கும் குழந்தை பிள்ளைக்கும் கிளவிக்கும் அடிக்கிறா யாரும் அடிப்பாங்க ஆனா இஸ்லாத்துல அப்படி விடம் இல்ல மட்டுமே தான் சரியா இங்க கஷ்டம் அதை தான் செய்யறாங்க அதனால தான் அவனே ரெண்டாயிரம் பேர் சேர்த்தா ரெண்டு பேர் செல்ற ஜாதி ஐநூறு நாங்க எவ்வளவு பேருக்கு பார்க்கணும் யோசிங்க கண்ணியத்துக்குரிய கணவான்களே எனவே அவையோட பொதுமக்களை கொள்றாங்க அதனால குவான்டிட்டி கூடுது நம்பர் கூடுது என்ன சொல்ல வருகின்றேன் சொன்னால் கண்ணியத்துக்குரிய கணவான்களே இப்ப இந்த கத்தாம் போசர் என்ன செய்யறாங்க இந்த ரொக்கட்டால் அடிக்கிறாங்க வந்த டேங்க் எதுவும் பேலன்ஸ் ஆகல இப்ப என்ன நடக்குதுன்னா கஸ்தாவுடைய மிசை மேக்சிமம் பதினாறு கிலோமீட்டர் தான் போகுது இப்ப சொல்றாங்க எவனோ ரெண்டாயிரம் மிசை அடிச்சு மேலே அவன் நாலு தானே போட்டான் நல்லா விளங்குங்க கஸ்தாமுடைய மிசைல் கஸ்தாம் ராக்கெட் இந்த கஸ்தாமுடைய மிசைல் இசதின் கஸ்தாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல வாழ்ந்தவர பேரை வச்சு தான் ஷஹீத்ல பேரை தான் செஞ்சிருக்கிறாங்க இருநூறு டாலர் தான் பொறுமதி ஆனா இந்த ஒரு மிசைல் பேச்சு இஸ்ரேல விழுந்தது வைங்களே பத்து அடிக்கும் சாதாரணமா புல் டேமேஜ் ஆகாதுன்னு நினைக்கிறது ஆனால் இது நிப்பத்தோணும் என்றால் அயர் டூம் எனக்கூடிய மிசைலால தான் இஸ்ரேல் அடிக்கணும் எவ்வளவு கோஸ்தரி தெரியுமா ரெண்டாயிரம் டாலர் நல்லா விளங்குங்க எங்கட சிலோன் கணக்குக்கு எங்கட பாத்தீங்கன்னா நாங்க அடிக்கிறோம் இருநூறு ரூபாய் அவன் அடிக்கணும் ரெண்டாயிரம் ரூபாய் எப்படி இவர் இருநூறு டாலர் மூணு ரொக்கட் அடி ஒரு ரொக்கட் அடிச்சா அதை நிப்பற்றதுக்கு அயன் டூம்ல மூணு அடிக்கணும் அப்படி என்றால் பெலஸ்டின்க்கு அவனுக்கு இருநூறு டாலர் அவனுக்கு பன்னெண்டாயிரம் டாலர் அப்ப இவங்க ரெண்டாயிரம் அடிச்சால் பன்னெண்டாயிரத்தால பிறக்குங்க கண்ணியத்துக்குரிய கனவான்களே ஒன்றுக்கு பன்னெண்டாயிரம் இந்த அளவுக்கு பொருளாதார வீழ்ச்சி இஸ்ரேல் பயப்படுது இந்த ரெண்டு மாசம் போனா யூரோப்ல பிச்சைக்கார நாட்டுல வந்து சேருவோமாண்டு என்ற எல்லாம் சுயநலவாதிகள் யகுதி நசராணிகள் இப்ப என்னது இவங்க மீட்டில் வைக்கிறாங்க எது வரைக்கும் முக்கியமான ஏர்போர்ட்டுக்கு இடையில பத்து மிசைல் விழுந்துச்சு அவ்வளவுதான் எல்லா நாடு அமெரிக்காவை சொல்லிட்டான் வாப்பா நானு நீ என் கூட்டாளி தான் யுத்தம் முடிஞ்சப்புறம் பிளைட் இறக்குறேன் இப்போ உண்ட ஏர்போர்ட்ல பிளைட் இறக்கலாது கண்ணியத்துக்குரிய கனவான்களே உலக நாடுகளை கேட்கிறாங்க நீங்க இறக்குங்க உலக நாடு சிலதை இறக்கிக் கொள்ளலாது கண்ணியத்துக்குரிய கனவான்களே பல பல சைட்ல பொருளாதாரத்துல அந்த அளவுக்கு இஸ்ரேல் விழுந்து கொண்டிருக்கிறது குறிப்பு கண்ணியத்துக்குரிய கனவான்களை குறிப்பான நேரத்துல சொல்லிக்கொள்ள முடியாது சுருக்கம் என்னன்னு சொன்னால் அவங்க பொதுமக்களை கொள்ளுறாங்க இவங்க வெல் ட்ரெயின் ஸ்பெஷல் கமாண்டர்ஸ் கொண்டு கொண்டிருக்கிறாங்க அவங்க அடிக்கிறது பெலஸ்டீன்ல மண்ணூடு தான் இடிது இவங்க அடிக்கிற மிசைலுக்கு பன்னெண்டாயிரம் டாலர் போகுது ஒரு மிசைல பிளாக் பண்ணதுக்கு கண்ணியத்துக்குரிய கணவான்களே இதனால தான் கத்தாம் சொல்லுறாங்க ஹமாஸ் சொல்லுறாங்க நாங்க அடிக்கிறத நிப்பட்ட மாட்டோம் அடிப்போமே இன்னொரு மூணு மாசத்துக்கு அடிச்சா இன்ஷா அல்லா இஸ்ரேல் அட்ரஸ் கண்ணியத்துக்குரிய கனவான்களே ஏன் சொல்றேன்டா இந்த அளவுக்கு அங்கு நடந்து கொண்டுதான் இருக்குது எங்களுக்கு எந்த ஒரு வீழ்ச்சியும் இல்ல அல்லா உதவி செஞ்சு கொண்டுதான் இருக்கிறான் ஆனா நாங்க அதுல நான் படிப்பினை பெற வேண்டும் கண்ணியத்துக்குரிய கனவான்களே எனவே இது மாதிரி முஸ்லீம்களுக்கு பாதிப்பான செய்திகள் வார நேரம் தயவு செஞ்சு அதை நீங்க அப்டோட் அப்லேட் அப்லோட் பண்ணவோ அதை பப்ளிஷ் பண்ணவோ வானம் கண்ணியத்துக்குரிய கனவான்களே எங்கட சொல்லுவ எங்கட ஓதல் தான் உதவி செய்யும் எந்த அளவுக்கு சொன்னால் கடைசி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிக்கிறார் அல்லாஹ் எங்களுக்கு விளங்காததுக்கு முஸ்லீம்களுக்கு அழிக்க நினைச்சவன அழிச்சு கொண்டுதான் இருக்கிறார் உலகத்துல ஆக பெரிய மேஜர் இன்சிடென்ட் மூணு சொல்லுறான் ஒன்று பாபரி மசீத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் மாசம் அழிக்கப்பட்டுச்சு தரப்பட்டமாக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள் பத்தொன்பதாயிரம் முஸ்லீம்கள் அகதிகள் முழு உலகத்துக்கும் தெரியும் அப்ப அல்லா ஒன்றும் செய்யலையா கண்ணியத்துக்குரிய கனவான்களே இது எல்லா பேப்பர்ல மனுச்சு ஆனா சரியா ஒரு வருஷம் தொண்ணூத்தி மூணு செப்டம்பர் மாசம் முப்பதாம் தேதி பத்து மாசம் போல அதே குஜராத்துக்கு அதே இடத்துக்கு எந்த ஊருக்காரன் பாபரி மச்சத தட்டினானோ அதே ஊருக்கு அல்லா ஒரு சூறாவளி அனுப்பினான் அந்த பேர் லத்தூர் பூமி அதிர்ச்சி இதுவரைக்கும் ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு பேர் செத்தாங்க எங்களது மௌத்தா போனது ரெண்டாயிரம் அல்லா பத்து மாசத்துக்கு அதே ஊருக்கு அடிச்சது ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு எங்கடையில அகதிகள் பத்தொன்பதாயிரம் அவங்களுடைய அகதிகள் முப்பதாயிரம் எங்கடையில சில நஷ்டம் குடிசை வீடுகள் அவங்களோட இருநூத்தி எண்பது மில்லியன் அமெரிக்கன் டாலர் அதே குஜராத்துக்கு கண்ணியத்துக்குரிய கனவான்களே அமெரிக்கா ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு ஈராக்கு அடிச்சிச்சு எங்களுக்கு தெரியும் நியாயமான சேதம் நியாயமான அழிப்பு ஆனா அல்லாஹ் அதே ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நடக்குது நாங்க துவா கேட்டோம் கபூல் ஆகாதமாய் விளங்குச்சு ஆனா ரெண்டாயிரத்தி அஞ்சு செப்டம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி அல்லாவு தாலா புளோரிடாக்கு அதே மாநில அதே அமெரிக்காவுக்கு கொடுத்த அழிவு மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் பாதிக்கப்பட்டாங்க இருபத்தி மூணு வீதமான அமெரிக்காவுடைய பெட்ரோல் இல்லாம போச்சு அது மாத்திரமல்ல மூணு தசம் ஏழு மில்லியன் மக்கள் பணக்காரனாக இருந்தவங்க வறுமை கோட்டுல விழுந்தாங்க அது மாத்திரமல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூன் மாசம் எட்டாம் தேதி மியன்மார்ல முஸ்லீம்க அழிச்சது எங்களுக்கு தெரியும் நாங்க கவலைப்பட்டோம் அறுநூத்தி ஐம்பது பேர் மவுத்து முப்பதாயிரம் பேருக்கு இன்ஜர் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு வீடுகள் சேதமாகப்பட்டுச்சு தொண்ணூறாயிரம் அகதிகள் மியான்மர்ல இதெல்லாம் உலகத்தை உழுக்கிற சம்பவம் நாங்க கண்ணீர் வடிச்சோம் ஆனா கனவான்களே அதே வருஷம் இதுதான் மியான்மர் தான் முஸ்லீம்களுக்கு ஆக அநியாயம் செஞ்ச நாடு அதே வருஷம் ஜூன் மாசம் எட்டாம் தேதி இவங்க அடித்தாங்க அதே வருஷம் ஆகஸ்ட் மாசம் அல்லா கொடுக்கிறான் எதுவரைக்கும் பெரும் வெள்ளம் எண்பத்தாறாயிரம் பேர் அகதிகள் ரெண்டு லட்சத்தி அதாவது எண்பத்தாறாயிரம் பேருக்கு காயம் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் பேர் அகதிகள் ஒரு லட்சத்தி நூத்தி அதாவது ஒரு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் ஏக்கர் காணிகள் சேதம் கண்ணியத்துக்குரிய கணவான்களே இதே போல லிஸ்ட சொல்லிக் கொண்டே போகலாம் அறமனை தியாகத்துல சொல்ல முடியாது என்ன சொல்றேன்னு சொன்னால் எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு அழிவு வந்துச்சோ அழிச்சாங்களோ அல்லா திருப்பி கொடுக்கத்தான் செய்தான் எனவே கண்ணியத்துக்குரிய கனவான்களே நாங்க எங்கட அமல் விவாதத்தை திருத்துவோம் எங்கட தொழுகையை சரியாக்குவோம் அல்லா இடத்துல கையேந்துவோம் கண்ணியத்துக்குரிய கனவான்களே இந்த ரெண்டு தான் கொத்துபாவுடைய நான் டார்கெட்டாக போக்கஸ் பண்ணி சொல்றேன் ஒன்று எங்கட அமல் இபாதத் எங்கட துவா ரெண்டாவது விஷயம் தயவு செஞ்சு பெலஸ்தீன்ல எங்களுக்கு வரக்கூடிய சேதங்களை பப்ளிஷ் பண்ணவானோம் இது பேக்ரவுண்ட்ல பெரிய மீடியா ஓரண்டு போய் கொண்டிருக்குது அல்லா ரபுல் பேசின எனக்கும் கேட்டு உங்களுக்கும் தெளிவு தந்தது வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இந்த பயானை எமது இணையதளமாகிய W W W dot Tamil பயான்ஸ் டாட் காம் மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும் வசலாம்